வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் கயாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் அனைவரும் வசந்தம் பொலியும் ரபியுனில் அவ்வல் எனும் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்து மறைந்த மாதத்தில் வீற்றிருக்கின்றோம் அன்பின் சகோதரர்களே உலக வரலாற்றில் அதிக மக்கள் மனதில் தாக்கம் செலுத்திய புரட்சிகரமான சமூக மாற்றத்தை உருவாக்கிய மனிதர்களை காய்தல் உவத்தலின்றி நடுநிலையாகவும் பக்க சார்பின்றியும் முன்னிலைப்படுத்தக்கூடிய மனிதர்களில் நாம் சிலரை முன்னுரிமைப்படுத்துவோம் அப்படி அந்த வரிசையே மிளிர்ந்தவர்கள்தான் உலக வரலாற்றையே அதிர வைத்து சீரிய பண்பாற்று விழுமியங்கள் கொண்ட சமூகம் ஒன்றை உருவாக்கிய தலைவர் தான் எம் உயிரிலும் மேலான தலைவர் முகம்மது அலேஹி வசல்லம் என்றால் அது மிகையாகாதே அன்பார்ந்த சகோதரர்களே உலகம் சில மனிதர்களை வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் தான் முன்னேறி இருந்தார்கள் ஆனால் எம் உயிரிலும் மேலான தலைவர் முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அனைத்து துறையிலும் முன்னுரிமை பெற்று அனைத்து துறைகளுக்கும் கலங்கரை விளக்கு போல் திகழ்ந்தார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள்தான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகானகுவசாலா அல் குர்ஆனிலே நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி குரானிலே குறிப்பிடுகிறான் உங்களை நாம் உலகத்தாருக்கு அருளாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் ஈருலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் அல் குரானிலே எமக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் எது தெரியுமா அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் எது தெரியுமா குரான் சொல்லுகின்றது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்ததுதான் சகோதரர்களே குரான் சொல்லுகின்றது لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة மோமிங்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கின்றான் சுபஹான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் ஹசரத் ரசூலுல்லாகவே அல்லாஹ் எங்களுக்கு தந்ததுதான் சகோதரர்களே அந்த சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை உலகத்திலே பாதுகாக்கப்பட்டதை போல எந்த ஒரு தலைவருடைய வரலாறும் பாதுகாக்கப்படவில்லை உலகத்திலே தோன்றிய தலைவர்களுடைய வரலாறுகள் பிரிவுபடுத்தப்பட்டு அவைகள் மாற்றப்பட்டிருக்கின்றதை ஒழிய அவைகள் கட்டமைக்கப்பட்ட வரலாறாக உருவாக்கப்படவில்லை ஆனால் எங்களுடைய தலைவர் முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறு மாத்திரம் பாதுகாக்கப்படவில்லை அந்த சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய நாவால் வெளியான ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் அதுவே ஒரு கலையாக மாறியிருக்கின்றது அல்லாஹு அக்பர் அன்பாந்த சகோதரர்களே சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபி அவர்களுடைய விடயங்களை பாதுகாத்தார்கள் தெரியுமா நபி அவர்களுடைய அந்த தோற்றம் எவ்வாறு இருந்தது ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள் நான் பதினான்காவது தினத்துடைய சந்திரனுடைய பிரகாசத்தையும் பார்த்தேன் அதே போல என்னுடைய ஹபீப் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய முகத்தையும் பார்த்தேன் ஆனால் நபியுடைய என்னுடைய ஹபீபுடைய முகம்தான் பிரகாசத்தால் இலங்கிக் கொண்டிருந்தது அதே ஹசரத் ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள் நபி அவர்களுடைய அழகு எப்படி தெரியுமா ஹசரத் யூசுப் அலேஹிசலாம் அவர்களுடைய அழகை பார்த்து அந்த பெண்கள் கரங்களை தான் வெட்டி கொண்டார்கள் ஆனால் என்னுடைய ஹபீப் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அந்த பெண்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய இதயங்களையே கிழித்துக் கொண்டிருப்பார்கள் அவ்வளவு ஒரு அழகான நபி ஹசரத் அனஸ்ரதி அல்லாஹு அன்பு நபி அவர்களுக்கு பத்து வருடம் பணிவிடை செய்த அந்த பலியான பணியாளுடைய வார்த்தை என்ன தெரியுமா ஹசரத் அனஸ் ரதி அல்லாஹு அன்பு சொல்லுகிறார்கள் நான் உலகத்திலே பல வாசனை திரவியங்களை நுகர்ந்திருக்கிறேன் மா சமம் து அசையபமின் ரசூலில்லாஹி சல்லல்லாஹு வசல்லம் ஆனால் நபியுடைய அந்த வியர்வையுடைய நறுமணத்தை போன்ற ஒரு நறுமணத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் நுகர்ந்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள் அல்லாஹு அக்பர் அதே அனஸ்வதி அல்லாஹு அங்கு இன்னும் சொல்லுகிறார்கள் நான் பல பிடவைகளை பட்டு போன்ற பிடவைகளை தொட்டிருக்கிறேன் ஆனால் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய கரத்தை போன்ற ஒரு மென்மையான ஒன்றை நான் வாழ்விலே தொட்டதே கிடையாது சுபஹானல்லா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அன்பானவர்களே எவ்வாறு அவர்களுடைய உடம்பு இவ்வளவு அழகாக இருந்ததோ அதே நபி அவர்களுடைய குணமும் அல்லா நற்குணத்தின் சிகரமாக திகழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே ஆதம் அலைஹித்தலாம் தொடக்கம் இறுதியாக வந்த நபிமார்களுக்கு கொடுக்காத உயர்ந்த நற்குணத்தின் சான்றிதழை அல்லாஹ் எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அல்லாஹ் என்ன தெரியுமா எங்களுடைய நபியை பார்த்து சொல்லுகின்றான் யா ரசூல் நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களுடைய நட்பண்பும் உங்களுடைய நட்பண்புக்கு கீழ்தான் யா ரசூல் அல்லா சுபஹானல்லா உயர்ந்த நற்குணத்திலே வீழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபஹானஹுவ எந்த நபியையும் சிறப்பிக்காத முறையில் எந்த ஒரு நபியையும் கண்ணியப்படுத்தாத முறையில் எங்களுடைய தலைவர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹுக்கு சுபஹானஹுவ தாலா அல் குரானிலே நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை நபி அவர்களுடைய அங்க அவயங்களை பற்றியும் குரான் சொல்லுகின்றது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய கல்வை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அலா கல்வி நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுடைய நஃபை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய நாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய கண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முபாரக்கான பிரகாசமான முகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய கரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய கழுத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய நெஞ்சை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அலம் நஷ்ரஹ் லக சதராத் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முதுகை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இந்த நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இவ்வாறு குரானிலே அலங்கரிக்கின்றான் நாம் பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் நபியுடைய பிரஸ்தாபம் தான் தொழுகையில் பார்க்கலாம் அத்தகையாத்திலே பார்க்கலாம் எகாமத்திலே பார்க்கலாம் ஏன் அன்பானவர்களே சஜதாவே இல்லாத அந்த ஜனாசாவுடைய தொழுகையிலும் கூட நபியவர்கள் மீது செலவா சொல்ல வேண்டும் எங்குமே நபியவர்களுடைய பிரஸ்தாசம் தான் அதனால் தான் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் உங்களுடைய பிரஸ்தாசத்தை நாம் உலகத்திலே உயர்த்தி இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே நபி சல்லாஹு அலேஹி வசல்லத்துடைய இவ்வளவு சிறப்புகளை அறிந்த சஹாபாக்கள் அன்னாருடன் நெருங்கினார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அவர்களுடைய இரத்த நாளங்களிலே ஓடியது முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அன்பும் மஹப்பத்தும் தான் அவர்களுடைய சதைகளுக்கு பின்னாலே பின்னி பிணைந்திருந்தது எது தெரியுமா உலகத்துடைய ஆதாயங்கள் அல்ல நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அன்பும் மஹப்பத்தும் தான் அந்த சஹாபாக்களுடைய நெஞ்சிலே நிறைந்திருந்தது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அன்புதான் அதனால் தான் ஹசரத் சௌபான் ரபி அல்லாஹு அன்பு அவர்களுடைய சம்பவத்தை இமாம் பகவி ரஹமுல்லா பதிவு செய்கிறார்கள் ஹசரத் சௌபான் ரவி அல்லாஹு அன்பு நபியவர்களுடன் மிகவும் அன்பு பாராட்டினவர்கள் ஒரு நாள் மிகவும் கவலையான முகத்துடன் வீற்றிருக்கிறார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள் சௌபானே ஏன் நீங்கள் இவ்வாறு கவலை தோய்ந்த முகத்துடன் வீற்றிருக்கின்றீர் அப்பொழுது ஹதரத் சௌபான் ரவி அல்லாஹன் சொல்லுகிறார்கள் யார் அசூல் அல்லா இப்பொழுது உங்களை பார்க்க வேண்டும் என்றால் உடனே நான் ஓடி வருவேன் உங்களை பார்த்து விடுவேன் உலகத்தில் உங்களோடு இருக்கிறேன் யார் சூழல்லா நாளை மறுமையில் நீங்கள் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பீர்கள் நானோ சுவர்க்கத்திலே தாழ்ந்த இடத்தில் இருப்பேன் அப்பொழுது உங்களை சந்திக்க முடியாது யார சூழல்லா அப்பொழுது நபி சொல்லாஹு அழகி வசல்லம் சௌபான் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக வீட்டிருக்கிறார்கள் ஹசரத் ஜிபரைல் அலிஹிசலாம் வானத்திலிருந்து வகையை கொண்டு வந்து சொல்கிறார்கள் فأولئك مع الذين أنعم الله عليهم أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا யாரெல்லாம் அல்லாஹ்வையும் தூதரையும் வழிபட்டு வாழ்ந்தார்களோ அவர்களும் நாளை அருள் புரிந்த அந்த நபிமார்கள் நல்லோர்களான சாலைகள் அந்த சுகதாக்கள் நபிமார்களுடன் கையாமத்துடைய நாளையிலும் சேர்ந்திருப்பார்கள் என்று அந்த குரானுடைய வசனம் இறங்குகிறது அன்பார்ந்த சகோதரர்களே இதுதான் அந்த சஹாபாக்களுடைய நேசம் சஹாபாக்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் எவ்வளவு மஹப்பத் நிறைந்தவர்களாக இருந்ததற்கு வரலாற்றிலே பல சான்றுகள் பகர்கின்றன அவர்களை மக்காவுடைய காப்பியர்கள் கொலை செய்வதற்காக முன்னால் கொண்டு வந்து நிற்க நிற்க வைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய கழுத்திலே அந்த வாளும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகிறது ஏ ஜெய்தே இந்த இடத்தில் உங்களுடைய தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவரை நிறுத்தாட்டி அவருடைய கழுத்து வெட்டப்பட்டால் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் விரும்புவீர்களா ஹதரத் ஜெயித் ரதி அல்லாஹு என்ன தெரியுமா சொன்னார்கள் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நாம் விரும்ப மாட்டோம் உடனே ஹசரத் உடனே அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால் அவர் உடனே சொன்னார் என்ன தெரியுமா அவர்களுடைய தோழர்கள் சல்லல்லாஹு வசல்லம் அவர்களை நேசிப்பதை போன்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே நான் பார்த்ததே இல்லை என்றார்கள் அல்லாஹு அக்பர் அன்பார்ந்த சகோதரர்களே சஹாபாக்கள் இவ்வாறு தான் நேசித்தார்கள் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு விடயம் வருவதை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சகோதரர்களே அதனால் தானே அன்பு அவர்கள் யமன் நாட்டிற்கு அனுப்பப்படும் பொழுதே அவர்கள் எவ்வாறு சென்றார்கள் மதீனாவுடைய போர்டருக்கு சென்று நபி சல்லாஹூ அழகி வசல்லம் பிரியாவுடைய சொல்கிறார்கள் யாமோ ஆல் இன்னக அக்கா அன் தல்கானி பஅத ஆமி ஹாதா ஏ முஆதே நீங்கள் அடுத்த வருடம் என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்னுடைய கபருக்கு பக்கத்தால் தான் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நபியை விட்டு பிரிகின்ற அந்த கவலையால் கண்ணீர் வடித்து வடித்துதான் மதீனாவில் இருந்து அவர்கள் யமன் தேசத்திற்கு தூதராக சென்றார்கள் என்று வரலாறு சொல்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே இவ்வளவு உயர்வான நபி சல்லாஹு அழகி வசல்லம் உலகத்தில் இருந்து மறைந்ததும் இதே ரபியுலவல் பன்னிரண்டு தான் அந்த நிகழ்வும் சொல்லப்பட வேண்டியதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் முழு உலகத்திற்கும் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற உயர்ந்த பிரகாசத்தை முழு உலகத்திலையும் வீச செய்துவிட்டு ரபியுல் அவ்வல் பிறை பன்னிரண்டிலே வீற்றிருக்கிறார்கள் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய அந்த மடியிலே அவர்களுடைய தலை இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அந்த நேரத்தில் தான் நபியுடைய அந்த முபாரக்கான ரூ அல்லாஹுவிடம் செல்கின்றது அல்லாஹும் என்ற உயர்ந்த வாசகத்தை சொன்ன நிலைமையில் முகம்மது ரசூலுல்லாஹுடைய சல்லல்லாஹு அலஹி வசல்லமுடைய அந்த முபார முபாரக்கான ரோம் வானத்திற்கு செல்கின்றதே அன்பார்ந்த சகோதரர்களே ஹசரத் அனஸ் அன்பு சொல்கின்றார்கள் வாழ்க்கையில் எனக்கு இரண்டு காட்சிகளை மறக்க முடியாது அதில் முதலாவது எது தெரியுமா நபி சல்லாஹு அழகி வசல்லம் மதீனாவுக்கு வந்த சமயம் இந்த முழு மதீனாவுமே பிரகாசத்தால் இலங்கியது ஜொலித்தது எப்பொழுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய ரூஹ் சென்றதோ எப்பொழுது நபி அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்களுடைய ரூஹ் வானத்துக்கு சென்றதோ எப்பொழுது மரணித்தார்களோ அன்றைய தினம் முழு மதீனாவுமே இருளால் சூழ்ந்திருந்தது அந்த காட்சி எனக்கு வர்ணிக்கவே முடியாது என்று ஹசரத் அன்ஸ்ரதி அல்லாஹு அன்பு சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த ஜனாதாவை சஹாபாக்கள் சுமந்து அந்த ஜனாதாவை சுமந்து அந்த கபரிலே அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள் அடக்கம் செய்துவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பு மகள் பாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா அனஸ் ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யா அனஸ் அசாபத் அன்புசுக்கும் அன் தஸ்து அலா ரசூலில்லாஹி அத்துராம் அன சொல்லுங்களேன் எவ்வாறே அந்த ரசூலுல்லாஹுடைய உடம்புக்கு மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களுடைய மனம் விரும்பியது அன அன்பானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் அன்பு கண்ணீர் வடித்து வடித்து சொல்கின்றார்கள் பாத்திமா பாத்திமா ஏ பாத்திமாவே அன்கர குழுபுனா எங்களுடைய உள்ளங்கள் மறுத்த நிலைமையே எங்களுடைய கரங்களால் நாங்கள் மண்ணை போட்டோம் பாத்திமா வாழ்ந்த சகோதரர்களே ஹசரத் பாத்திமா ரவி அல்லாஹோ அன்ஹா ஓடோடி செல்கிறார்கள் சென்று நபியுடைய அந்த முபாரக்கான அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்பிடியை எடுத்து அவர்கள் அவ்வாறே தலையில் முகத்திலே போட்டவர்களாக இந்த கவிதையை படிக்கிறார்கள் ماذا على من شم تربة أحمدي علا يشم مدى الزمان غواليا سبت علي مصائب لو أنها سبت على الأيام عدن لياليا إذا اشتد شوقي زرت قبرك باسيا أنوه وأشكو لا أراك مجابيا فيا ساكن الصحراء علمتني البكاء ذكرك أنساني جميع المصائب فإن كنت عني في التراب مغابيا فما أنت عن قلب الحزين بغائبا யாரெல்லாம் முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மண்பிடி மண்ணை நுகர்ந்தார்களோ அந்த கபருடைய மண்ணை நுகர்ந்தார்களோ அவர்கள் இதற்கு பின்னால் பெருமதியான எந்த ஒரு அக்கறையும் நுகர வேண்டிய தேவையே கிடையாது என்னுடைய தகப்பனார் இந்த தீனுக்காக சுமந்து கொண்ட அந்த கஷ்டங்களிலே இந்த பகலிலே போட்டால் இந்த பகலை இரவாக மாறிவிடும் அன்பு தகப்பனாரே நீங்கள் மண்ணோடு மறைந்தாலும் அன்பு தகப்பனாரே ஆனால் மனித உள்ளங்களில் நீங்கள் ஒரு நாளும் மறையவில்லை அவர்கள் கண்ணீரோடு அந்த கவிதையை படிக்க இருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் இவ்வளவு உயர்வான நபியுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் எடுத்து நடப்போம் அதே தான் எங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் அனைத்துக்கும் முடிவிருக்கிறது இன்று முழு உலகத்தையுமே ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீனுடைய விடுதலை இருக்கிறது நபியவர்களுடைய வழிகாட்டல் தான் நாம் அல்லாஹின் பக்கம் நெருங்கி இஸ்திஃபார் தோபாவின் பக்கம் நாம் முன்னோக்கும் பொழுது குரான் சொல்லுகிறது நீங்கள் நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய சுகாதார பிரிவு சொல்லக்கூடிய அதே போல பாதுகாப்பு பிரிவு சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை பேணி நாம் எமது நாட்டுடைய சுபீச்சத்துக்காக வேண்டி இந்த ரபி உலவலுடைய மிக சிறந்த தினத்தில் முழு நாட்டுடைய சமாதானத்திற்கும் இந்த முழு உலகத்திலே பிரச்சனைகளும் நீங்க வேண்டும்